அப்படி பரவி ஏத்தும் பரணி பரஞ்சோதி மேலான ஒளிப்பொருளாக இருக்கின்றவனே பாராய் எனக்கு இந்த ஆன்மாவை ஆட்கொள்ள வரணும் பாரா உலகம் தந்து ஆட்கொள்வோனி மீட்டு வந்து இந்த இங்க இல்லாதவாறு அந்த முத்தி பேற்றை வழங்குகின்ற பெருமானி பேராயிரமும் பரவி பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெம்மானை யாரு அப்பர் சுவாமி இது அங்க பேர் அங்க ஆயிரம்ங்கிறது இங்க என்னன்னா சரியா ஆயிரம்னு அர்த்தம் இல்ல ஆயிரக்கணக்கு அதாவது ஆயிர ஆயிரமாக இருக்கிற பெயர் தவிர சரியா ஆயிரம் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் அல்ல ஆயிரத்தி ஒண்ணும் அல்ல சரியா ஆயிரம்னு அர்த்தம் அல்ல இல்ல ஆயிரம்ங்கிறது இங்க எண்ணிக்கையுடைய மிகுதி குறித்தது மிகுதி குறித்து ஒரு சொல்லும் இல்ல என்ன தாங்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம்னு காட்ட முடியாது பல பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் <laughs> அதனால பல பேர் உடையவனாக இருக்கிறானாம் பெருமான் பரவித்திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி பாருங்க பேராயிரமும் பரவி திரிந்தான் திரிந்துன்னா இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை நாளைக்கு பார்த்தா வேலூர் நாளைக்கு பார்த்தா சரிங்களா இவங்க வேற பக்கத்தில் இருக்கிற ஊர் தாங்கை நல்லூர் அப்படி சொல்லிட்டு போறவன் ஆனா அப்படி திரிந்து ஆனா உன் பரப்பேரே சொல்லிட்டு இருக்கணும் ஆனா இந்த நான் வந்து மனிதன் தேடிட்டே போகணும் இப்படியாக இருக்கும்படியா என்னுடைய ஆசை அதை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் அடுத்தது பாருங்க பாரோர் விண்ணோர் அதான் படிச்சோமா ஆமா எம்பெருமான் இணையத்த ஆமா சரி கையால் தொழுது உன் கலச்சேவடிகள் கடும தழுவிக்கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்று எந்த வாயால் அரற்றி அலர் சேர்மெடுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அப்பா ஐயாற்றரசே திடீர்னு எங்க போறாரு திருவையாறு திருவையாறு இப்ப என்ன திருவையாத்துல அங்க ஒரு இது வச்சிருக்காங்க என்ன இது வழி வழிபாட்டு மன்றம் என்னமோ காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்றெல்லாம் பாடுறாரு சிவம் பாருங்க ஐயாற்றரசே என்ன செய்யணுமா கையால் தொழுது உன் கலர்ச்சேவடிகள் கழுமத்தடிவிக் கொண்டு பாருங்க நல்ல உன்னை பார்த்தவன் நீ வணங்கணும் அப்புறம் நீ நிக்கிறீல்ல உன் திருவடியை அப்படி என் கை ரெண்டு நாளையும் அப்படியே கட்டி அணைச்சுக்கணும் அப்ப திருவடி திருவனுடைய பின்புறம் என் ரெண்டு கை இருக்கணும் திருவடியினுடைய முன்புறம் என் நெஞ்சில் அப்படியே இருக்கணும் கழுமத்தடிவிக் கொண்டு அந்த அப்படியே உடம்போட கட்டி அணைத்து கொண்டிருக்கணுமா தழுமத்தை அழைத்துக் கொண்டு தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமையில் வைத்து பாருங்க அந்த தழுவி கொள்ளவும் வேணும் அப்புறம் மெதுவா நான் கேட்டேன் திருவடி அப்படி மெதுவா தூக்கி அரியன் தலையிலையும் வச்சுக்கணும் அப்ப தலையிலும் இந்த நெஞ்சிலையும் அப்படி அமைக்கணும் திருவுந்தியார் சிந்தையினுள்ளும் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாளுடனே என்று உந்தி பர பெருமானுடைய திருவடி எங்க இருக்கணும் சிந்தையிலும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பர சிந்தையிலையும் வச்சுக்கணுமா சென்னிலையும் வச்சுக்கணுமா முருகா முருகா ஆசை எனவே ஒன்று ரெண்டு திருவடிகள் நல்லா அப்படியே கட்டி தழுவி என் நெஞ்சிலையும் வைக்கணும் அதை அப்படியே எடுத்து என் தலைவலையும் வைக்கணும் இது எனக்கு ஆசைப்பா என்கிறது எய்யாதெந்தன் தலைமையில் வைத்து என்ன செய்யணும் வாயினா எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயாளரற்றி இல்ல ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நீ வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருடி மெஞ்ஞானமாகி மொழிகின்ற மெச்சுடரீ இந்த இப்படி எல்லாம் நான் சொல்லணும் பாவம் இப்படி வாயால் அரசி அடல் சேர் மெழுகொப்ப நெருப்பில கொண்டு பக்கத்துல மெழுகு வச்சான்னா தானா உருகிடுமா போடி என்னுடைய அந்த அப்படி நெஞ்சு உருகியே பண்ணுமா அலர் சேர் மெழுகொப்ப யாரை கூப்பிடுறார் ஐயாற்று அரசி ஐயாற்று அரசி இல்ல அருமையா கண்ணில் நிக்கிறார் <laughs> இங்க பக்கத்துல அம்மா அது கொஞ்சம் நல்லா உயரமா இருப்பாங்க இங்க நம்ம இப்படி போறதுல பஸ் ஸ்டாண்ட விட்டு பஸ் விட்டு இறங்குனீங்கன்னா நேரா போனீங்கன்னா ஐயாவை பாக்கலாம் கொஞ்சம் இப்படி வந்து இப்படி போனீங்கன்னா அம்மாவை பாக்கலாம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஐயாற்றரசி இருந்திருக்கின்ற பெருமானி ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி காண்பதற்கு ஆசைப்பட்டேன் என்று செடியாராக்கை திரு திறமர வீசி சிவபுரநகர்வுக்கு கடியார் சோதி கண்டு கொண்டேன் செடியார் ஆக்கை செடி செடின்னு அர்த்தம் துன்பம் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி இந்த செடின்னா குற்றம் அப்படிங்கிறது அத்துப்படி இந்த இந்த செடிங்கிறதே விட்டுணும் தீர்க்கம் திருமாலை பார்த்தீங்களா எங்க ஐயாட்ட போயிட்டு வரீங்க சரியாய செடியாய வல்வினி நோய் தீர்க்கும் பெருமாளே பார்த்தீங்களா எல்லாம் அந்த செடியாய எல்லாம் எல்லாம் இந்த குற்றம்னு அர்த்தம் செடி என்பதற்கு குற்றம் இந்த செடியும் உண்டு ஆனா இந்த மாதிரி குற்றம்ங்கிற பொருள் உண்டு வேற ஒண்ணும் இல்லை எனவே எந்த இடத்துல செடியாராக்கை திறம் அற இந்த உடம்பானது கீழே விட வீசி சிவபுரம் நகர்புக்கு இந்த உடம்பு எப்படி கழட்டி அஞ்சு பண்ணும் சட்டையை கழட்டி போட்டு வரோம் பாருங்க ஏ கோயிலுக்கு போனேன் சட்டை கழட்டப்பா கழட்டி இது தீட்சை எடுத்துக்கிட்டீல கொஞ்சம் உட்காரு அருமையா தென்னிலாம் விட உள்ளவா அப்புறம் போலாம் இங்க மாதிரி இந்த செடியாராக்கை திறமர வீசி நம்ம மதுரை ஆதீனம் இப்ப இருப்பவங்களுக்கு முன்னால இருக்கவங்க ரொம்ப அருமையா குலசேகரப்பட்டினவங்க ஆனா இலங்கையெல்லாம் போய் பெரிய வியாபாரியா இருந்து பிறகு சன்னிதானமா வந்தவங்க செடியாராக்கை திறம் அற வீசி இந்த உடம்பை வீசி எரிஞ்சுட்டு என்ன பண்ணும் சிவபுரம் நகர்புக்கு அங்க இருக்கிற சிவபுரத்துல உள்ளே சென்று கடியார் ஜோதி கண்டு கடியார் கடின்னா பாத்தீங்களா இங்க அல்ல ஜோதிங்க வர்றாரு விளக்கம் மிகுந்த விளக்கம் கடியார் ஜோதி அந்த விட்டா அருமையா அப்படி சுடர் விட்டு தெரியுதான் சுடர் வெட்டுடன் எங்கள் ஜோதி அதான் பார்த்தீங்களா சுடர் வெட்டுடன் எங்கள் ஜோதி அந்த கடியார் ஜோதி கண்டு கொண்டேன் அருமையாக அந்த பெருமானுடைய ஒளிப்படம்பை நான் பார்த்தேன் பார்த்து வழிபட்டேன் கண்ணினை களி கூற இரண்டு கண்களும் மகிழ்ச்சி பெற்றதாம் படிதான் இல்லா பரம்பொருளே படி என்றால் என்ன ஒப்புமை அர்த்தம் இல்ல ஒப்புமை இல்லாத பொருளாக இருக்கின்ற பெருமானி படிதான் இல்லா பரம்பரணி உன் பட அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா அங்க வந்து உன்னுடைய அடிவர் கூட்டம் எல்லாம் இருக்கிற இடத்துல அடியேன் போய் பார்க்கணும் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க திரிப்பார் கழிப்பார் தேடிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மிச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் ஜபம் பண்ணும்போது மட்டும் தனியா இருக்கணும் ஏன் அப்பதான் அந்த ஆன்மா தூய்மையா ஜபம் பண்ண முடியும் அப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாது அதனால சிரித்த போது கழிக்கும் போது தேனிக்கும் போதெல்லாம் சேர்ந்து இருக்கலாம் கூட்டமா இருக்கலாம் இந்த அதான் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தடிப்பான் தனியா இருந்தாதான் ஜபம் பண்ணணும் இப்படி எல்லாம் இருப்பாங்க சுவாமி சிவபுரத்துல நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய் நான் இந்த திருவாதுரையும் திருப்பெருந்துரையும் உத்தரகோசம் அங்கேயும் திருப்பெருந்துரை உத்தரகோசம் எங்கேயும் வாங்கி மண்ணுலகத்தில் கிடக்கிற நீ அங்க வந்து அப்படி எல்லாம் இருப்பாரடே இதெல்லாம் சொல்லி நினைத்து பார்த்து ஏங்குற பாவம் அது மாதிரி இங்க படிதான் இல்லா பரம்பொருளே ஒப்பில்லாதவனே உன் பட அடியார் கூட்டம் இந்த பட அடியார் ஏன்னா இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அடிமைத்தரத்துல கொஞ்சம் கொஞ்சம் வராது தீட்சை எடுத்த உடனே முழுமையா சரியா செய்ய முடியாதுதான் கொஞ்சம் பழக பழக பழகதான் அப்புறம் தானே ஒண்ணு இதுக்கப்புறம் எதுன்னு தெரியும் இல்லைன்னா அப்படி கொஞ்சம் நினைச்சிட்டு இதுக்கப்புறம் அதாட்டிருக்கு என்று இதுல இந்த படிமுறையில தான் இருக்குமே தவிர அந்த தியானம் இருக்காது அப்புறம் தானா பழகிட்டுதுன்னா அப்புறம் அது பாட்டுக்கு போகணும் ரொம்ப இல்லாம இன்னதுக்கு அப்புறம் இன்னது இன்னதுக்கு அப்புறம் இன்னதுக்கு அப்புறம் என்னதுன்னு ஒன்று அதான் பழடியாருடன் கூடும் அதுலயே பழகி போனவங்களோட பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க எல்லாம் திருப்பூஜை பண்ணாங்கன்னா நீங்க திருமணங்கள்ல எல்லாம் அருமையா அப்படி நீட்டுவாங்க என்று சொல்லுவாங்க நீங்க அந்த ஜபத்தை இன்னைக்குதான் முதல்ல பயிற்சி பெறவங்க செஞ்சாங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அவங்க அநேகமா ஒரு பதினைந்து மணிக்குள்ள வச்சிருவாங்க வாங்கி அப்படி காட்டி காட்டி அப்படி வச்சிருவாங்க அது பழம் அது பழமையாக இருப்பதுனால வேற ஒண்ணும் இல்லை எல்லாம் பழகிற வரைக்கும் தான் பழகிட்டோம்னா அப்புறம் என்ன கவலை அதனால நம்ம அதுக்காக ஒரு பெருசா அப்ப பயமா இருக்குன்னு சொல்லப்படாது இப்படி பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவதென்பனே உந்தி பெற எல்லாம் பழகம் தான் நம்ம சின்ன பிள்ளைல சட்டப்பட தெரியுமா நமக்கு இங்க வாடா நான் உட்கார சொல்லிட்டேன் நம்ம என்ன பண்ணுவோம் இது இந்த வந்து இங்க கையை விடுவோம் ஏ இங்க விடப்படாத ராஜா கை எங்க இருக்குது இங்க இருக்குது இப்படி இப்படி விடு இப்படி விடு அதெல்லாம் சொல்லி இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு நிமிஷத்துல <laughs> முப்பது சட்டம் மாற்றமே என்ன பண்ண என்ன தெரியுதா பழக்கம் வந்துட்டு அவ்வளவுதான் அந்த பழக்கம் வர வரை கடினம் வந்துட்டு ரொம்ப லேசா எனவே அது மாதிரி இங்க படிதான் இல்லா பரம்பொருளே உன் பழடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா நீ வம் சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையிலகப்பட்டு பெம்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு சொல்லிட்டேன் அதனால வேண்டியதில்லை சரிங்களா வெகுளிங்கிறது என்னன்னா அந்த வெகுளிங்கிறது வந்து அவங்களுக்கு கோபம் வரணும்னு இல்லை தவறே இல்லாவிட்டாலும் கோபிப்பாங்க அப்படி கோபிச்சோம்னா இவங்க கிடக்குது அது இதுன்னு சொல்றாங்கல்ல அதை காண்பதற்காக இல்ல அது போல இங்கே அந்த மாதிரி வெகுளி வலையிலகப்பட்டு நஞ்சேன் எவ்வளவோ நான் ஐந்து போனேன் நான் ஏன் ஞான சுடரே நான் ஓர் துணை காணியின் இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு துணையை நான் இது வரைக்கும் பார்க்கலையப்பா எத்தனையோ துணைவர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உடம்பு உடம்போடு கூடிய இந்த உடம்புக்கு துணையா இருப்பாங்க ஆனா அந்த உயிருக்கு துணையா நீ தானே இருப்பேன் நான் ஓர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்து ஒருவா நம்ம அம்மா உமையம்மை எப்படின்னா பஞ்சேரடியால் அவ கால் எப்படி ரொம்ப மென்மையா இருக்குமா பஞ்சு மாதிரி இருக்குமா ஏன்னா பெண்மை ஆயத்து விட்டு இறங்காது எங்கேயும் அதிகமா போவாது போனா கணவனாரோட தான் போகும் ரிஷபத்துல தான் போகும் காலையில தான் போகும் கால் கீழே வைக்காது அப்படிதான் இருந்துருக்கு அதனால கால் அப்படின்னா அப்படி பஞ்சும் இருக்குது அனிச்சமும் திருவள்ளுவர் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் திருவள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் அதுக்கு மேல ஒரு பய பேசுறதுக்கு இல்லவே இல்லை இலக்கிய உலகத்திலேயே ஐயா இந்த பாப்பாவுடைய கால் எப்படின்னாரு அணிச்ச பூ தான் இருக்கிறதுலயே மென்மையான பூ அந்த பூவில் ஏதேன்னு ரெண்டு இதழ் காலில் பட்டுட்டுனாலோ அன்னம் அன்னத்தின் பூவின்னா அன்னத்தினுடைய ரெக்கையை வந்து நாம பிக்கப்படாது ஆணன்னமும் பெண்ணன்னமும் தான் கூடும் போது தாமே நெகிழ்ந்து அந்த இறக்க விடுமா அந்த இறகு ரொம்ப மென்மையா இருக்குமா உண்மையா இருக்குமா அப்படி தொட்டாலே தெரியாதான் அதான் அன்னத்தின் தூவி அந்த அணிக்க பூவும் இந்த அன்னத்தின் தூவியும் என் மனைவி காலில் பட்டதுன்னா நெறிஞ்சு படத்துல படுற மாதிரி இருக்கும்னா இதை விட சொல்லுங்களேன்ப்பா சொல்லுங்களேன் எங்க சிங்கம் சொல்லிச்சு திருவள்ளுவர் நீங்க எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் அவருக்கு மேல சொல்ல முடியாது அதாவது இறைவனை சொன்னால் இறைவனுக்கு மேல இது பெண்பாளுக்கு சொன்னார் இதெல்லாம் என்னன்னா எல்லாம் அனிச்சப்பமாயிரு இருக்கும் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் நெருஞ்சி பழம் நெருஞ்சி காய் கூட இல்லாம பழம்னா எல்லாம் எல்லா பக்கமும் ஒரு முள்ளு முள்ளு ஆமா முள்ளு ஊத்திட்டு இருக்கும் இப்படி வச்சாங்கன்னா ஒரு ஒரு ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க என்னம்மா பட்டுட்டுதுன்னா இந்த அணிக்க போது காலில் பட்டுட்டுதுங்க அதுல இருந்து காலு புண்ணா போச்சுங்க சிவ சிவ டாக்டர் நல்ல டாக்டர் தானுங்க என்ன பண்றது காலில் பட்டது அவ்வளவு பண்ணிவிட்டது நெருஞ்சி பழம் இதற்கு மேல் ஒரு திருவடியை பெண்பாலோடைய அடியை பர்ணிக்க உண்டா பாருங்க சுத்தி பார்க்கணும் எங்க நட்டினை குறுந்தொகை ஐங்குறு நூறு இதெல்லாம் பார்க்கணும் சிவ சிவ அதனால இங்க பஞ்சேரடியால் இங்க இவருக்கு என்ன சொன்னாரு பஞ்சு அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்படியா திருவடி இருக்குமா அவளை பாகத்து ஒருவா ஒருவான்னா பாகத்தை விட்டு நீங்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் இந்த பிரியாத வாழ்வு நாமே பெறுவோமேன்னு பண்ணாங்களே அது மாதிரி பிரியாத வாழ்வு பெற்றாருன்னா ஒரே ஒரு ஆள் பெருமான் தான் பெற்றார் என்னைக்கும் பிரியாத வாழ்வு ரெண்டு பேரும் சிவியான சித்தியார்ல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் சரிங்களா உலகத்துல அம்மையப்ப எங்க அம்மா நம்ம அம்மா அப்பா அம்மா தான் உலகத்துக்கே அம்மன் அப்பா ஆனா யார் எந்த உயிருக்கு அருள் செய்ய வந்தாலும் தான் மட்டும் வரமாட்டாங்க அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் அதனாலதான் மணிவாசகருக்கு குருநாதனா தான் உபதேசித்தார் கூட தானும் தன் தையலுமாய் தால் நான் ஆண்டிலனின் என்றாரு அப்படின்னு குருநாதனை தானே வந்து ஆண்டார் குருநாதனை தான் வந்து ஆண்டார் ஆனா அவரே என்ன பாடுறார் தானும் தன் தையலுமாய் தாச்சடையோ நாண்டிலனியல் நான் எங்கேன்னு இருக்குங்கிறார் எப்படி ஆகும் பொருந்துமா பொருந்துமா உண்மையான சித்தியார் ஈண்டு தையல் என்றது உமையம்மை உமையம்மையை அருளாகிறது அருள் தான் உமையம்மை அருளாது சக்தியாகும் அறந்தனக்கு சிவஞான சித்தியார் இங்க நாங்க சக்தி சக்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய அருளை நாங்க சக்தின்னு சொல்றோம் அவ்வளவுதான் அந்த சக்தியை உடையவனை பெருமான்னு சொல்றோம் அப்ப அவன் அருள் வேறு அவன் வேறுன்னு பிரிக்க முடியுமோ முடியாது எனவேதான் பிரியாவன் என்று அர்த்தம் சொல்லிட்டு ஆறுடாது சக்தியாகும் ஆரந்தனுக்கு மீன சித்தியார் இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு வச்சுங்க சமயத்துல ரொம்ப தடுமாறி போடுவோம் இதுல ஒருத்தர் கொடுத்து சொல்லி வச்சதுனாலதான் எஸ் சார் என்ன இருந்தாலும் வந்து பெருமான் தானும் தன் தையலுமாய் தாழ்சடையோன் ஆண்டிலனின்னு சொல்றாரு ஆனா குருநாதனா தானே வந்திருக்க செந்தழல் குறைதரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தார் அங்க அந்தனாவதும் வந்தார் அந்தனா குருநாதன் இங்க தானும் தன் தையலுமாய்கிறார அங்க அந்தனாய் ஆண்டார் என்றார் இன்று தானும் தன் தையலும் என்றார் முன்னிற்கு பின் முரணாகாதோ அன்று என்னை என்னை அருளது சக்தியாக மறந்தனக்கு என்றவையின் இன்று தானும் தன் தையலுமாய் என்றார் அவ்வளவுதான் சித்தியார தூக்கி போட்டு என்று சொன்னார் சக்தி பின்னமிலான் எங்கள் அருளவு சக்தி ஆகும் அதோட பிரிய மாட்டான் அதான் சொன்னோம் இங்க இதெல்லாம் அதான் அந்த பழைய உரையாசிரியர்களுக்கு அந்த அந்த காரண எழுதுவாங்க அந்த பரிமையாளனோட தொலைஞ்சு நமக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டோட உரையாசிரியர் பரபரப்பு திருக்குறள் உரையாசிரியர் தொல்காப்பிய உரையாசிரியர் சிங்கங்கள் இப்ப வருதுல எல்லா யூனிவர்சிட்டி எல்லா கல்லூரிகள்லயும் உரையே வேணாம் வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுடி வலையிலகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞான சுடரே நானோர் துணை காணியன் பஞ்சேரடியாள் பாகத்து ஒருவா பவளத்திருவாயால் பவளத்திருவாயால் என்னென்ன பவளம்னா பால் போலும் இன்சொல் பவளம் போல் திருமேனின்னு எல்லாம் தண்டியலங்காலத்தில் கூட இருக்குது அந்த பவளத்திரு வாயன சிவப்பா இருக்கும் கொவை கொவை செவ்வாய் அந்த கொவை செவ்வாய் தான் பவளம் போன்ற உடைய அருமையான சிவந்த திருவாயினால அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் வேற ஒண்ணு வேணா ஒண்ணு கவலைப்படாதுப்பா என்று சொல்லு அதுவே எனக்கு கூறும் உன் வாயினால எதுப்பா கவலைப்படுற போல செல்லும் பாருங்க என்னங்க பொண்ணு கல்யாணமும் சேர்ந்து போச்சு பையன் கல்யாணமும் சேர்ந்து போச்சு கஷ்டமா இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரத்து கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு முதல்ல சொல்லணும் அப்புறம் இவர் இருக்காரா இல்லையா அது வேற விஷயம் ஆனா அதனால அதனாலதான் பாருங்க இதுல திருவியாற்று தேவாரத்துல புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேலுந்தி என்ன செய்யணும் அலமந்த போது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அதனால கடைசி காலத்துல எல்லாம் பொறி கலங்கி நெறி கலங்கி அப்படியே பெருமான நீங்களா அந்த யமனோட போராடிட்டு இருக்கும் போது கவலைப்படாதப்பா என்று சொல்லுவானாம் திருவியாற்று பெருமான் அது எப்படி இருப்பாங்க அங்க எல்லாம் வளம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மட எந்தஞ்சு சிலமந்து அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாரே நேத்து போல முதல் திங்கள் தோறும் திருவையாறு சோமார தண்ணி தொல்லாப்பியம் திருவாசம் சிவ சிவ என்னமோ போகும் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனவே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் இது வந்து திருவுருகாட்டுப்படலையும் இருக்குது திருவுருகாட்டுப்படையில முருகப்பெருமான் இந்த ஆன்மாவை பார்த்தோம்னா அஞ்சல் ஓம்புமதி அறிவல்னு வரவேன எப்பா நீ உங்க திருவண்ணாமல இருந்து வரையில நீ புறப்பட்டதுல இருந்து எனக்கு தெரியும் நீ வருவேன்னு என்று முருகப்பெருமான் சொல்லுவாராம் அஞ்சல் ஓம்புமதி அறிவல் வரவன அன்புடை நன்முடி அழகி வெளிவின்று ஒரு நீயாக தோன்ற விடுமிய பெறலரும் பரிசு நல்குமதி அப்படி வாயினால சொல்லிக்கிட்டே இந்த பிறம் அம்மா வள்ளி அம்மா இந்த பிறம் தெய்வயானையோட காட்சி கொடுப்பான திருமுறை வாழ்த்துப்படு என்ன தென்னூர் நாட்டு மட்டும் இளமையில விட்டுன்னு இப்ப எல்லாம் நெட்டு பண்ண முடியுமா இதெல்லாம் நாலு வரி கூட வராது எல்லாம் ஏழு வயசு எட்டு வயசுல அப்படியே தம்பி அதை படுறா இதை படுறா அப்படி படுறான்னு சொல்லிட்டோம்னா ஏழு வயசுல தானா வந்துடும் ஆனா அப்ப ஒரே தெரியாது இன்னைக்கு அறிவல் நின் வரவு நீ எப்ப திருவண்ணாமல்ல பரப்பியோ அப்பவே எனக்கு தெரியும்பா நீ எப்ப வருவேன்னு தெரியும் அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவேன அன்புடை நன்மொழியாளி ரொம்ப இனிமையா பேசுவானா முருகப்பெருமான் அப்புறம் தான் தன் உருவத்தை காட்டுவானா அப்படிலாம் பார்க்கலாம்ப்பா எங்க போனா பார்க்கலாம் ஆவினன் கூடி அசைதலும் உரியன் அதாண்டு ஏரகத் துறைதலும் உரியன் அதாண்டு திருப்பரங்குண்டத்து உரைதலும் உரியன் அதாண்டு எங்கெங்க மலை இருக்கு அங்க எல்லாம் அங்கெல்லாம் குன்று தோராடலும் நின்றதன் பண்பு அதாண்டு நாங்க எங்க சாமி அங்கெல்லாம் போறது நான் ஏதோ காட்டில் இருக்கிறேன் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் யாரும் குலனும் வேறு உழைப்பும் சதுக்கம் நீ எங்க நீ இருக்கியோ அங்க எங்க முருகன் இருக்கான் போயான் நீ நீ எங்க இருக்கியோ அங்க எங்க முருகன் வந்துடுவான்னா அதுதான் கேட்டேன் நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன் அடாடாடா படுத்த படுக்கை இருக்கும் போது என்னடா படுத்துட்டியா எந்திரிக்க முடியலையா யாரு நீங்க நான் தான்டா முருகன் முருகா என்ன அப்பா அஞ்செல்வம் விமதி என்னமோ பாடி வச்சாங்க அவங்க எல்லாம் அருமையான திருவாட்டு ஆனா உனக்குத்தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க படிங்க அதோடு இந்த ஏழு வயசு எட்டு வயசு இந்த ஏழாம் ஆறாம் வகுப்பு ஏழாம் படிக்கும் போதே வாடா ராஜா கண்ணு வாடா ராஜா வாடான்னு சொல்லி படிக்க சொல்லுங்க ஊரை திருத்த வேணாம் அந்தந்த வீட்டை திருத்தினாலே நாடு திரும்பும் செய்யப்படாதா நாமே ஆறு மணியான ஒளிய ஒளியை திருப்பி வச்சா அந்த கையை என்ன பண்றது என் கருத்து மாதிரி ஒடிச்சிடணும் என்ன பின்ன நீங்க அப்புறம் ஆறு மணிக்கு வச்சு அப்புறம் பையன் பாப்பான் தான் பையனும் பாப்பான் தான் உண்மையை நான் சொல்லணும் தொடரில்லை நிறுத்தினா கூட ஏ அதை நிறுத்தலைங்கடா சொல்லுவேன் தவிர நிறுத்தலைன்னு சொல்லுவேன் தவிர நான் தொடரதில்லை தொடரதில்லை மூச்ச பெரியது முருகா முருகா எனவே அது மாதிரிலாம் சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் பழகுங்க அப்பதான் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நல்லது நமக்கு நல்லது அப்புறம் இருக்கு நாட்டுக்கு நல்லது அப்புறம் இருக்கட்டும் மொழிக்கு நல்லது இருக்கட்டும் ஆன்மீகத்துக்கு நல்லது அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல குழந்தைக்கு நல்லது அடிக்கவே வேணாம் நான் கெட்ட சொல்லே சொல்ல வேணாம் வாராஜா ஆறு மணி ஆச்சா போதுண்ட விளையாட்டு நாளைக்கு விளையாடலாண்ட சமத்தா சொல்லுங்களேன் இப்ப என்ன கொஞ்சங்களேன் அதனால என்ன என்ன மூத்த கழுவியா திண்ணீர் திணீர் திண்ணீர் திணீர் மடத்தா திணீர் முடிச்சுக்கணும் உட்கார உட்காரு உட்காரு சிவபிராமன் சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு பாடம் நாளைக்கு பரீட்சை பரீட்சை சரிப்பா நல்ல மார்க் எடுப்பேன் எப்ப இந்த மூணாம் கிளாஸ்ல இருந்து வரணும் பிளஸ் டூ பிடிக்க கூடாது பிடிச்சது என்ன அவன் என் கேள்விக்கு என்ன பதில் ஏன் வயசு பதினெட்டு நீங்க இது வரைக்கும் விட்டுட்டு உட்காந்துருந்தா என்ன பண்றது அதனால அதனால மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும் போதே இருந்தே செஞ்சுட்டுன்னா அப்புறம் தானா அது மறக்காது செய்யக்கூடாதா ஊருக்கு போய் உபதேசம் பண்ண நம்ம பிள்ளைகளும் செய்யக்கூடாதா எங்களுக்கெல்லாம் எங்க தந்தையார் மாதிரிலாம் சொல்லலைன்னாங்க இன்னொரு நாட்டு இப்ப எங்க எங்களுக்கு வகுப்புல கிடையாது எங்களுக்கு வந்து இது நெடுநல் வாடகை தான் யூனிவர்சிட்டி தேர்வுக்கு இருந்தது பத்து பாட்டுல திருமுருக எல்லாம் அப்ப இது பண்ணது விநாயகர் இரவல் கந்தர்கள் என்பா திருப்பனந்தாள்ல படிச்சதுனால அது தானானது இப்படி எல்லாம் சூழல் அந்த சுற்றுப்புற சூழல் அவங்க வாழ்ந்த வாழ்வு நால்வருடைய குருபூஜை நடத்தினவங்க அப்பா நான் கருத்தர் ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் நானும் நல்லா இருக்கு நடத்தினா அந்த மாதிரி யாரும் நடத்த முடியாது இரண்டு நாள் வச்சு நடத்துவாங்க இரவு ராத்திரி ஒன்பது மணிக்கு அப்பர் சுவாமி புறப்பட்டா கோதுவாமூர்த்திகள் பாடினாங்கன்னா அப்படியே நாலு தரும் வந்து மீண்டும் இங்க வரும்போது பூவின பூங்குயில் பூவின கூ அப்பதான் நின்று இருக்கிறேன் நின்று இருக்கிறேன் நின்று இருப்பேன் ராத்திரி பூரா நிற்பேன் நின்றுட்டு கேட்கணும்ப்பா பாடும் பாடும்போது அப்படிம்பாங்க நின்றுட்டு கேட்டிருக்கோம் அதனால யாரு ஆமா நின்று நின்று பெரும்பாலும் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அவங்க மட்டும் இந்த தொந்தரவு இல்லைன்னு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க நம்ம விட அவங்க ஆமா விட்டு விட்டு அவங்க ரெண்டு மணி நேரம் ஓதாமத்தில் பாட சொல்லிட்டு அப்புறம் என்ன சிவந்தாத்திரி விடிய விடிய இருக்குன்னு விடிய விடிய இருக்கும்போது இராப்பகலாய் பேசும்போது எப்போது இப்போது ஐயா பதினான்கு ஆண்டாக்கியா அந்த இடத்துக்கெல்லாம் நாங்க வந்து எல்லா சிங்கள படைகளை வச்சு அந்த கோயிலையும் இடிச்சு விட்டுட்டு அது நம்ம ஒரு நவகிரகத்துல ஒரு கிரகம் இப்படி வெட்டுப்பட்டுருக்கு அப்படியே இருக்கு இனிமே குப்பாபிஷேகம் பண்ணி தான் இனிமே அபிஷேகம் எல்லாம் நடத்தணும் அப்படி பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ சிங்களவர் இருக்காங்க ஆனா இப்ப போகலாம்னு சொல்லிட்டாங்க அந்த போகலாம்னு சொன்னதுனாலதான் நீங்க சிவன்ராத்திரி வந்தே தெரியுங்கயா சொல்லி அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்ன போனேன் மீண்டும் எல்லாருமே என்ன சார் இப்பதான் இலங்க போனீங்கன்னாரு ஏன்னா நம்ம மூட்டு இலங்க என்ன பக்கமா ஆனா ஒண்ணு அந்த சிங்கள தீவனுக்கு பாலம் அமைப்போன்னு பாலம் அமைச்சுட்டாங்க அப்புறம் என்ன திருச்சி திருச்சி போற மாதிரி தான் முக்கால் மணி நேரம் நீங்க ஏர்ல ஏறினீங்கன்னா திருச்சியில கொண்டு கொழும்புல இறங்கும் போது முக்கால் மணி நேரம் அல்ல ஐம்பது நிமிஷம் தான் ஆகுது இந்த ஐம்பது நிமிஷத்துல பாலம் கட்டி விட்டாங்கன்னா இந்த பாஸ்போர்ட் குத்தாணி அது இதுன்னு இல்லாம இருப்பது பாருங்க இதை மூஞ்ச பார்த்து முறையை பார்த்து நம்ம ஆனா ஒன்றும் நல்ல வேலை நாமளும் நிறைய எடுத்துட்டு போறது இல்லையா யார் யாரையா ப்ரொஃபசர் சரி நீங்க போங்க சார் அப்படின்னு என்ன ஏன்னா இருக்குன்னா அதெல்லாம் செய்ய மாட்டான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உரியவனாவும் இருக்கணும் இருந்தா என்ன இருக்கும் திருவாசகம் வச்சிருப்போம் திருக்குறள் வச்சிருப்போம் இது என்ன இருந்தா பாரு அதனால அப்படி சிவ சிவ ஆனா அதுல ஒரு தீவு வந்ததுன்னா கண்டிப்பா திருச்சிட்டு யாழ்ப்பாணத்துக்கு பாலம் போட்டாங்கன்னா இலங்கைங்கிறது என்னது அப்புறம் சிவ சிவ தான் சென்னை வர்றதுக்குள்ள நம்ம அங்க போடலாமே அப்படிதான் வரும் திருவருள் திருவண்ணாமலையான் காக்கட்டும் முருகா அல்லவா என்ன செய்ய எனவே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி என்பதோட வச்சுக்குமா